முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேண முக்கட்பரமக்கு சுருதியின் பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பேட பத்து தலை தத்த கணை தொழுகொற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே இசைய ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு முதுகூதை பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமானே பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமானே